ಇಟ್ಟಿರುತ್ತಂತ ಈ ಜನರ ಮೂಲಕ ಅಲ್ಲಾಹುರೆ ತಕುವಂ ಅದೇ ಪೋಲ ನಲ್ಲ ಸ್ವಭಾವ ಇದರ ಮೂಲಕ ಅಲ್ಮಾರಿ ಯಾರ ಜನ್ನತ್ಗೆ ದಾಖಲಾವರಾರ್ ಎಂಟರ್ ಅವರಾರು ಚಂತು ರಸೂರುಲ್ಲಾಹಿ ಸಲ್ಲಾಹು ಅಲಿ ವಸಲ್ಲಂ ಪಡಿಬಾಟ್ರದ ಇಮಾಮ್ ತಿರುಮಿದಿ ರಿವಾಯತ್ ಹಾಕಿರ ಹದೀತಲ ನಂಗೆ ಕಾಣೋಕಿಟ್ರು ಅಲ್ಲಾಹುರ ಅಡಿಮೆಮಾನ ಊಡ റസൂൽ സല്ലാഹു അലൈഹി സ്വലം രണ്ട് വിഷയത്തെ കുറിച്ചുണ്ട് ഒന്ന് തക്കുവ പിന്നൊന്ന് നല്ല സ്വഭാവം ഇതിൻ്റെ വിഷയത്തിൽ ഇമാം ഇബ്നുൽ ഖയ്യം റഹിമഹുല്ലാ ചൊല്ലു എന്ന് വെച്ചെന്നുണ്ടെങ്കിൽ ജമ അൻ നബി സല്ലാഹു അലൈഹി വസ്ലം ബൈന തക്വല്ലാഹ് وحسن الخلق لأن تقوى الله يصلح ما بين العبد وبين ربه وحسن الخلق يصلح ما بينه وبين خلقه നബി സല്ലാ വസ്ലം ഒട്ടിക്ക് കൂട്ടിയിരുത്ത് அல்லாஹுரே അള്ളാഹുരെ തക്കുവ ബൈക്കുന്നതും അതേപോലെ നല്ല സ്വഭാവത്തെ നബിസുലഭാസം ഒട്ടിക്ക കൂട്ടി ചൊന്നൂറും എന്ത് ചൊന്നാൻ ടാങ്ക് തക്കുവ ചൊല്ലത് തക്കുവ അള്ളാഹുര മേലുള്ള தக்குவா அது ஒரு அடிமம் அல்லாஹுர மத்தியத்துள்ளதரே கரெக்டாக்குற சுதாரணாக்கர் ஒரு அடிமை அவன் அல்லாஹுட ரப்பரே இடையில் உள்ள காரியத்தை சுதாரணாக்கணும் அது அல்லாஹுக்கும் அவன் இடையில் உள்ள காரியம் தக்குவ இன்னது ಅವನ ಸುಧಾರಣೆ ಹಾಕರು ಅವನ ಅಲ್ಲಾಹುರಂ ಅವನ ಮಧ್ಯಕ್ಕುಳ್ಳ ಕಾರ್ಯತೆ ಸುಧಾರಣೆ ಹಾಕರದೇ ತಿಕ್ಕರು ಆಯಂಗ ನಲ್ಲ ಸ್ವಭಾವ ಎಂಗನೆ ಚುನ್ನಂಟಾಂಗ ಅದು ಅವನ ಬೇರೆ ಸೃಷ್ಟಿಮಾರ ಬೇರೆ ಮನುಷ್ಯಮಾರ ಇಡೆಯುಳ್ಳ ಕಾರ್ಯತೆ ಅದರ ಸುಧಾರಣೆ ಹಾಕರದೇ ತಿಕ್ಕರು ನಲ್ಲ ಸ್ವಭಾವದ ಮೂಲಕ ಮನುಷ್ಯಮಾರು ബാക്കി മനുഷ്യന്മാരും അവൻ്റെ ഇടയിലുള്ള കാര്യം എത്തിക്കർ അത് അവൻ്റെ സുധാരണ ആക്കരുത് എത്തിക്കറില്ല அதே போல் தக்குவா சொல்கிறது அது அல்லாஹோட மஹப்பத்துக்கு காரணம் நல்ல ಸ್ವಭಾವ ಆಲ್ಮಾರ ಅವನ ಮಹಬ್ಬತ್ ಹಾಕೋ ಕಾರಣ ಅವರು ಚಂತು ಇಮಾಮ್ ಇಬ್ನುಲ್ ಕಯ್ಯಮ್ ரஹிமுல்லா சொல்கிறோம் அவ இதில் எனக்கு மனசிலாக்க அவர் தக்குவா சொல்கிறது அல்லாஹும் அவன் இடையில் உள்ள காரியத்தை சுதாரணாக்கர் பந்தத்தை அதே போல் நல்ல ಸ್ವಭಾವ சொல்கிறது பாக்கி மனுஷமாரும் அவன்டே இடையில் உள்ள சம்பந்தத்தை நல்ல சுதாரணாக்கர் அது கரெக்டாக்குறது சொல்கிறது நாங்க ಮನ್ಸಲಾಕೋಕೆ ಅವ್ರು ಅಪ್ಪ ನಲ್ಲ ಸ್ವಭಾವತೆ ಅದರ ಮಹತ್ವ ಈ ಹದೀಫ್ಲೆಲ್ಲಾಂ படிபாட்டியது ಪಡಿಬಾಟಿಯದು ಉಳಮಾಕಮಾರ್ ನಂಗೆ ಇದರ ವಿಷಯத்தில் எக்ஸ்பிளைன் ஆக்கி தந்தார் அல்லாஹு ரெடிமே ரெடிமேமார் அதில் இம்பார்ட்டன்ஸ் எத்தனை உண்டு சொல்கிறது இதிலெல்லாம் நமக்கு மனசிலாக்கோக்காவும் அதே போல் தாங்க மகானாய சஹாபி அபு ذر رضي الله عنه أبو ذر رضي الله عنه சொல்ರು قال لي رسول الله صلى الله عليه وسلم نك نبي صلى الله عليه وسلم شنت رسول الله صلى الله عليه وسلم نك شنت اتق الله حيث ما كنت وأتبع السيئة الحسنة تمحها وخالق الناس بخلق حسن إمام ترمذي رواية كره حديث لا نن كانوا كتر أبو ذر رضي الله عنه شلرو நபி சல்லாஹு அலிஸ்லாக்கு சொந்து ಎಂದರೆ ಚಂದಂಟಾಂಗ ನೀನು ಎವಡಿಂದೆಂಗುಂ ಅಲ್ಲಾಹುರೆ ನಿನ್ ತಕ್ವ ಬೇಕು ನೀನು ಎವಡಿಂದೆಂಗಂ ನೀನು ಅಲ್ಲಾಹುರ ತಕ್ವ ಬೇಕು ನೋಡ ಮೂನು ಬಿಸಿಯತಿಕರು ರಸೂಲ್ ಸಲ್ಲಲ್ಲಾಹು ಸಲ್ಲಲ್ಲಾಹು ಅಲೈಹಿ ವಸಲ್ಲಂ ಅಬೂ ದರ್ ರದಿಯಲ್ಲಾಹು ಅನ್ಹುಗೆ சொல்ற ஒன்னாமத்தது நீ எவடிந்தெங்க அல்லாஹுர தக்குவ ಬೇಕು நீ தக்குவ சொல்றது அல்லாஹு எந்திர ಆಜ್ಞಾಕಿರಾನ ಅದರ ಪಾಲನಾಕರಂ ಅದರ അനുസരിക്കരം അള്ളാഹുര പ്രതിഫലത്തെ നിരീക്ഷയാക്കിയിട്ട് അതിനനുസരിക്കണം അതേപോലെ എന്തിനാക്കൂ തീരാ ചൊന്നറാണ് ദോഷത്തെല്ലാം ദൂരം നീണ്ടിട്ട് ಅದರ ബുട്ടു നിൽക്കരെ അത് ആക്കാണ്ടിക്കരെ അള്ളാഹുര അദാബര പേടിച്ചിട്ട് ಇದೇ ಟಿಕ್ಕರು ತಕ್ಕುವ ಅಪ್ಪ ಅಲ್ಲಾಹುರು ಎವಡಿಂದೆಂಗೂ ನಿನಗೆ ತಕ್ಕುವ ಬೇಕೋನು ನೀನು ತಕ್ಕುವ ಬೇಕೋನು ಚೊಲ್ದು ರಸೂಲ್ ಸಲ್ಲಾಹು ಅಲಿ ವಸಲ್ಲಂ ಅಬೂ ದರ್ ಹೌದು ಅಲ್ಲಾಹು ಆನ್ ಹೋಗು ಚೊಲ್ರು ಇದು ತಕ್ಕುವ ಚೊಲ್ರದು ಅಲ್ಲಾಹು ಸುಬಹಾನ್ ಉಂಟಾಲ எல்லா உம்மத்துக்கு முன்னோத்து உம்மத்துக்கு போலும் ஒசியத்தாக்கிய காரியத்திற்கு சூரா அந்நிசார நூத்தி முப்பத்தி ஒன்னாமத்து الله அல்லாஹும் அஜ வஜல் சொல்றேன் ولقد وصينا الذين أوتوا الكتاب من قبلكم وإياكم أن اتقوا الله ولقد وصينا الذين أوتوا الكتاب من قبلكم نعم وصية تاكرة من نولت كتاب من نولت علمارك هذا هذا കിതാബ് കൊടുത്ത് നിങ്ങൾ മുന്നൂറ് താൽമാർക്കും വയ്യാക്കും നിങ്ങൾക്കും ഒസിയത്താക്കിയ അനിത്തക്കുള്ളാ എന്തിനു ചൊന്നാണ്ടെങ്കിൽ തക്കുവ ബൈക്കുറു നിങ്ങൾ അള്ളാഹുരു തക്കുവ ബൈക്കുറു അള്ളാഹുരു ആജ്ഞത്തെ നിങ്ങൾ ഫോളോ ആക്കോറു അതേപോലെ അള്ളാഹു എന്തിനെ ആക്കു തീരാ ചൊന്നറാണ് നിങ്ങളുടെ അദാബ്രെ പേടിച്ച് നിങ്ങൾ അതിന് തൊട്ട് ദൂരെ നിൽക്കോറു ഇത് ഈ തക്കുവത്തെ ആജ്ഞ അള്ളാഹു എല്ലാ ഉമ്മത്തിക്ക് എല്ലാ സമുദായത്തിക്ക് അള്ളാഹു വസീയത്താക്കിയ കാര്യമായിട്ട് കയറും அதே போல் வ அத்பி இசையத்தில் ஹசனத்தை பெடுக்கல் பின்ன நல்லதில் நீங்கள் ஆக்கோரும் அதாவது பெடுக்கு ஆக்கி போயன்ட்டாங்க அதில் பின்ன நீங்கள் அதில் நல்ல நிற்குத்தீரா பதிலைத்து நல்லது ஆக்கணும் அதில் இமீடியட் நல்லது நீங்க அதில் ஆக்கும் நல்ல அமல் சாலிஹாத் ஆக்குறது நீங்கள் போகணும் காரணம் அதில் ஆ பெடுக்கிறது மாய்ச்சி கலையிறு சொல்கிறது ಅಲ್ಲಾಹು ಸುಬ್ಹಾನಹು ವತಆಲ ಸೂರಾ ಹೂದ್ರೆ ನೂತಿ ಪೊನಾಲಾಮತ ಆಯತಲ್ ಅಲ್ಲಾಹು ಚೊನ್ನ ಇನ್ನಲ್ ಹಸನಾತಿ ಯುದ್ಹಿಬ್ನ ಸಯ್ಯಿಆತ್ ಖಂಡಿತಮೈತು நல்ல காரியம் நல்லதெல்லாம் அது பெடுக்கிற மாய்ச்சி கலையிரு சொந்து அல்லாஹு சுபஹானஹு வதஆல சூரா ஹூத்ர நூத்தி பொனாலாமத்த ஆயத்தில் ನಂಗೆ ಪಡಿಬಾಟಿ ತಂದ ಅಪ್ಪ ಎಂದ್ರೆ ಚೊನ್ನಂಟಾಂಗ ഞങ്ങളെ ಯಾರ ಕುಂದು ಕೊರತೆ ಬಂದಂಟಾಂಗ ഞങ്ങൾ നല്ല അമൽ സാലിഹാത്തിൽ മുന്നോൽ പോകണം നമുക്കൊരു മുന്നോളത്തെ സലഫ്മാരെല്ലാം അങ്ങനെ ആക്കി ഇന്നാർ അങ്ങ് എന്തൊരു ചൊന്നാൻട്ടാങ്ക് അങ്ങനെണ്ട് തിന്നെയും കൊണ്ട് കുന്തുകൊറത്ത് ടാങ്ക് അങ്ങ് ഇമ്മീഡിയറ്റ് അതിരെ സരിയ നല്ല അമൽ സ്വാലിഹാത്താക്കി ഇന്നാർ അതിരെ മായിച്ചു കളിയുക ഉപേനയിച്ചു ಉದಾಹರಣೆಗೆ ಅಂದ್ರೆ ಚಂದ ಟ್ಯಾಂಕ್ ಅಂಕೆ ಜಾವು ಕಂದಂಗ ತಪ್ಪಿ ಪೋಯನ್ ಟ್ಯಾಂಗ್ ಎಂದೆ ടാങ്ക് ಆಯನ್ ಟ್ಯಾಂಗ್ ಪೌಲ್ ಮನಂಗ ಆಮೇಲೆ ಸಾಲಿ ಹಾಕಿ ನಿರಂತರ ಆಯ್ತು ಆದರೆ ಯಾರು ಯಾರು ಹಾಕಿ ಇನ್ನಾರ್ ಅಂಗ ಉದಾಹರಣೆ ನೋವು ಪಿಡಿக்கிறಮ್ಮ இல்லைங்க என்னங்க ஒரு അങ്ങ് ആരെങ്കിലും റീബത്താക്കേണ്ടെങ്കിൽ അങ്ങ് എന്താക്കി ഇന്നാറ് ആ ജാവുക്ക് നിങ്ങൾ ആരെ റീബത്താക്കി പിത്തിയാണ്ട് അങ്ങ് എന്താക്കി വെച്ചാൽ സ്വതക്കമാ ഇല്ലെങ്കിൽ നോമ്പ ഇങ്ങനെ അമൽ സാലിഹാറ്റ് ഇങ്ങനെ ആക്കി ഇന്നാറ് ചൊല്ലത് നിങ്ങൾക്ക് കാണോക്കിട്ട് അള്ളാഹു സുബാനുഹു ചാല സൂറ അൽ ഫുർഖാന്റെ അറുപത്തി രണ്ടാമത്തെ ആയത്തിൽ അള്ളാഹു ചൊല്ലേ وهو الذي جعل الليل والنهار خلفة لمن أراد أن يذكر أو أراد شكورا അവനേറ്റ് ഇക്രാം ജാവുരെ ಪೌಲ್ರೆ ജാവുരെ ಪೌಲ್ರೆ ಅವನು ಎಂದಾಕಿ ಚಂದ ಟ್ಯಾಂಗೆ ಒಂದು ಒಂದು ರಿಪೇರ್ ಹೋಯಿತು ಒಂದು ಹಾಕಿ ಅವನು ജാവുരെ പെറോൾ പൗൾറെ ഒന്ന് പെറോ ഒന്ന് ആക്കിയവൻ അതായത് നിരന്തരം ജാവുൽ പിന്നെ പൗൽ കോന്നവനും ಅವನೈತಿಕರಲ್ಲಾಹು ಸುಬಹಾನಹು ಚಾಲ ಒಂದರ ಪೆರೋ ನಿರಂತರ ಮೈತಾದರಕ್ಕೊಂಡೆ ಆ ಎಂದು ಕೈಟಿಕ್ಕರು ಲಿಮನ್ ಅರಾದ ಅಯ್ಯದ್ದಕ್ಕರಾವು ಅರಾದ ಶುಕೂರ ಆರ್ಕು ಚಿಂತನಾಕೋಕು ಉದ್ದೇಶಿಕ್ರಾನ ಅದೇ ಪಲ ಅಲ್ಲಾಹುಕು ಶುಕ್ರಾಕೋಕು ಉದ್ದೇಶಿಕ್ರಾನ ಅಂಕೋರ ದೃಷ್ಟಾಂತಮೈತು ಅಲ್ಲಾಹು ಸುಬಹಾನು ಚಾಲ ಎಂದಿರು ಚಂದಂಟಾಂಗೆ ಜಾವರ பின்ன பவுல்ரே ஐத்து அல்லாஹு இந்தாக்கியா அல்லாஹு அஜ்ஜவ ஜல் ಆದರೆ ಅಲ್ಲಾಹು ಸುಬಹಾನು ಚಾಲ ಒಂದರ ಪೆರೋ ಎನೊಂದೈತು அல்லாஹு கோன்னா அவன் ஆக்கியவன் அல்லாஹு சுபஹானஹுவ சாலா ஐட்டிக்கிறா சொல்கிறது நங்கு சூரா அல் ஃபுர்கானில் அல்லாஹு சுபஹானஹுவ சாலா எங்க படிபாட்டி தந்தான் ஜாவும் போல் ஒன்று பெரோய்த்து ಬಂಡೆ ಫಲ ಹಾಕಿಯವನು ಅದು ಅಲ್ಲಾಹು ಸುಬಹಾನಹು ಚಾಲ ಎಂದಕೈತಿ ಉಡಚಂದ್ರ ಲಿಮನ್ ಅರಾದ ಅಯ್ಯ ದಕ್ಕರ ಆಲೋಚನೆ ಹಾಕೋಕು వేనైతు അതായത് ആർ ആലോചനാക്കറാന അങ്കും അതേപോലെ ഇല്ലെങ്കിൽ ഔ അറാദ ഷുക്കൂറ ആർ അള്ളാഹുക്കു ಶುಕ್ರಾಕೋಗು ಉದ್ದೇಶಿಕರಣ ಅಂಕೋರು ದೃಷ್ಟಾಂತಮೈತು ಅಲ್ಲಾಹು ಸುಬಾನಹು ಚಾಲ ಈದರೆ ಜಾವರಂ ಪೌಲ್ರೆ ಒಂದೂರು ಪೆರೋ ಐತು ಒಂದು ಆಕಿರ ಬರ್ಬಾಟಿರ ಚೊಲ್றது அல்லாஹு சுபஹானஹு தால சூரால் ஃபுர்கான் அறுபது ஜின்னாமத்து ஆயத்தில் எனக்கு படிபாட்டி தந்தார் எந்திரிச்சுந்தன் டைம் அல்லாஹு அடிமை மாறான் ನೇಡೋಕು ಬೇನಾಯ್ತು ಅಲ್ಲಾಹು ಸುಬಹಾನಹು ಚಾಲ ಹಿಂಗಂತೆ ಪೌಲುಂ ಜಾವು ಆದರೆ ಒಂದರ ಪೆರೋವಾಯ್ತು ಆಕಿರ ಅವನಂಗೆ ತನ್ನರ ಇದೈಟಿಕ್ರು ಅಲ್ಲಾಹುರ ಅಡಿಮೆ ಮಾರ ಹದೀಸಲೆಲ್ಲ ನನಗೆ ಕಾಣೋ ಕಿಟ್ರ ಅಬು ಮುಸಾ ಲಶರಿ ಅಬು ಮುಸಾ ಲಶಾರಿ ரதி அல்லாஹு அன்ஹு சொல்கிற எந்திர சொன்னாங்க ரசூல் சல்லாஹூ அலிஸ்லம் சொந்து இன் அல்லாஹ் அஸ்ஸ வஜல்ல அல்லாஹ் கண்டிதமைத் அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா அல்லாஹு அஸ்ஸவஜல் யப்சுத்து யதஹு பில்லைலி லியதூப முஸீஉ நஹார் அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா யப்சுத்து யதஹு பில்லைலி லியதூப முஸீஉ நஹார் అల్లాహు సుబ్హానహు చాలావుని కైరే నీట్ర జావుకు ఎందుకు చెందంటే ఆయనకి పౌల్డ్లే దోషాఖ్యవును అల్లాహు సుబ్హానహు చాలా ఊడలంక పడిబాటుறது எந்திரிச்சிருந்தேன்ட்டாங்க ಅಲ್ಲಾಹು ಅಜ್ಜಲ್ ಅವನ ಕೈರೆ ಅವನ ಜಾವುಕು ನೀಟ್ರಾ పౌల్మన దోషాక్యంకు അതേപോലെ പൗൽമൻ അള്ളാഹു സുബാനഹു ചാല അവൻ്റെ കയ്യിലെ നീട്ടുക എന്തുക്ക് ചൊന്നാങ്ക ജാവുമന ദോഷാക്യവൻകു തൗബാക്കു ബെനായിട്ടു ಇದೇಟಿಕರು ನನಗೆ ಹದೀಸಲ್ಲಂಗೆ ಕಾಣೋಕಿಟ್ರು ಎವ್ರು ತೋಲ್ ಚಂದಂಗೆ ಸೂರ್ಯ ಪಶ್ಚಿಮದಲ್ಲಿ ಉದಯಿಕ್ರೋಡ್ ತೋಲ್ ರೈಸ್ ಅವರ ತೋಲ್ ಕಯಾಮತ್ ನಾನು ಸಂಭವಿಕ್ರೋಡ್ ತೋಲ್ ಅಲ್ಲಾಹು ಸುಲಹಾನು ಚಾಲೋಂಡ ಕೈರೆ ಜಾವುಕು ಅಲ್ಲಾಹು ನೀಟ್ರ ఎందుకు చెందంటాంగ్ పౌల్ మన లియటూబ ముసి ఉన్నహా పౌల్ మన దోషాక్యోను తౌబాకు వెనైత్ జావుకు అదే పోలే పౌల్ మన అల్లాహు కైరే నీట్ర ఎందుకు జావు మన ದೋಷಾಕ್ಯವನು ಅಲ್ಲಾಹುರ ತೌಬಾಕೋಗು ಬೇನಾಯ್ತು ಅಲ್ಲಾಹುರಡೆಗೆ ಮಡನೋಗು ಬೇನಾಯ್ತು ಅಲ್ಲಾಹು ಅವನ ಕೈರೆ ನೀಟ್ರ ഇതിൽ ಇದಿಲ್ಲ ನಂಗೆ ಎಂದ್ರ ಮನಸ್ಸಲ್ಲಿ ഊടെ ಚುನ್ನ ಅಂಟಾಂಗೆ ಊಡ ರಸೂ ಸಲ್ಲಾಹು ಅಲಿ ವಸಲ್ಲಂ ಚೊಂತಲೆ ವ ಅತ್ ಬೆ ಅತಲ್ ಹಸನತ ತಮ್ಹುಹ ಬೆಡ್ ತಪ್ಪುಲ್ ಪಿನ್ನ ಬೆಡಕಲ್ ಪಿನ್ನ ನಲ್ಲೆದ್ರೆ ನೀನು ಫಾಲೋ ಆಗ್ಪಾಕೋನು ಎಂದಕ್ಕದು ಬೆಡಕರೆ ನಲ್ಲದು ಮಾಯ್ಚಿ ಕಲೆಯಿರು ಚೊಂದು ಸಲ್ಲಾಹು ಅಲಿ ವಸಲ್ಲಂ ಚೊಂದರಲ್ಲಿ അപ്പോൾ ഇതിലെ ഇമ്പോർട്ടൻസ് നമുക്ക് മനസ്സിലാവും അതേപോലെ റസൂൽ സലാഹു അലിസ്ലാം ലാസ്റ്റ്ക്ക് ചൊന്നത് ബിഹുലുഖിൻ ഹസൻ ആൽമാറട്ടിക நல்ல ரூபத்தில் நல்ல மேனர்ஸ் நல்ல சொபாவ அஹ்லாக்கில் நீ பெருமாறணும் சொல்கிறது ரசூ சல்லாஹூ அலி வஸ்லம் சொன்னது ஃபஸ்ட்டுக்கு ரசூ சல்லாஹூ அலி வஸ்லம் சொன்னது எந்திரிச்சு எவ்வளோ நீ அல்லாஹுரை தக்குவ பைக்குன் ரெண்டாமத்தது பெடுக்கல் பின்ன நல்லது ஆக்கணும் ஆ நல்லது பெடுக்கிற மாய்ச்சி கலையிடும் அதே போல மூணாமத்தது ஆல்மார ஆல்மாரொட்டிக்கு நீ நல்ல ரூபத்தில் நீனு பெருமாறணும் சொல்றது ரசூ சல்லாஹூ செல்லம் படிபாட்டி கொடுக்குறோம் நோக்கு அல்லாஹு ரெடிமே மாற ரசூ சல்லாஹூ அலிவசல்லம் சொல்றது எந்திர சொன்ன நடு சொல்லாசம் சொல்ற நான் நான் ஜாமீனை தீக்கிறேன் நான் கேரண்டியை தீக்கிறேன் ஆர்க்கு சொன்னேன்ட்டாங்க ஜன்னத்திலே ತಳಭಾಗದಲ್ಲಿ ಅವನಿಗೂ ಜನ್ನತ್ರೆ ತಳಭಾಗ ಆರ್ ಕಿಟ್ಟರದು ನಾನು ಗ್ಯಾರಂಟಿ ಐತಿ ಇಕ್ಕಿರುಳ್ಳೆ ಆರ್ಕ್ ಚೊಂದಂಟಾಂಗ ಆ ಭಾಗ ಆರ್ಕ್ ಕಿಟ್ಟರೆ ಚೊಂದಂಟಾಂಗ ಆರೆ ತರ್ಕಂ ಕಚ್ಚಾಡ್ರದು ಬುಡ್ರಾನ ಅವಂಡೆ ಸೈಡ್ಲ ವೈಂಕ್ಯಾನ ಮೊಹೆಕ್ಕ ಅವಂಡೆ ಸೈಡ್ಲ ಸರಿಂತುಂ ಅವನ್ ತರ್ಕಂ ಕಚ್ಚಾಡ್ರದು ಬುಡ್ರಾನ அவனுக்கு ಜನ್ನತ್ರ ಈ ತಳಭಾಗಕ್ಕೆ கிட்டுறதுக்கு நான் ஜாமீனை திக்கிறேன் சுந்தர சூசலாகும் அலி வஸ்லம் சொல்கிறோம் அதே போல் வபி பைத்தின் ஃபி ஓசத்தில் ஜன்ன லிமன் சரக்கல் கெதிப் அதே போல் ஜன்னத்திரே மத்திய பாகத்துக்கு நான் ஜாமீனை திக்கிறேன் நான் கேரண்டியை திக்கிறேன் ஆறு ஒருத்தா கலவுற புட்ரானா அது ஒரு சம தமாஷாக்காகும் ಜೋಕ್ಗಾಯಂ ತಮಾಷೆಗಾಯಂ சமம் அதில் புட்ரானா அதுக்கு நான் கேரண்டி ஏற்றிக்கிறேன் அதே போல வபி பைத்தின் ஃபி ஆழல் ஜென்ன லிமன் ஹசன கஹு அதே போல சொர்க்கத்தே உன்னதமாய பாகத்துக்கு அவட அவங்க ஒரு பவனை கிட்டுறதுக்கு நான் கேரண்டி ஏற்றிக்கிறேன் ஆறு அவனுடைய சுபாவத்தை நல்லாக்கியானா அவங்க அப்போ ರಸೂಲ್ ಸಲಲ್ಲಾಹು ಅಲೈಹಿ ವಸಲ್ಲಂ ಮೂರು ವಿಷಯ ಚೊಂದರು ಒಂದು ಅವ್ನು ಕಚ್ಚಾಡ್ರದು ಬಿಡ್ರೆ ಅವನ ಪಕ್ಕಲ್ಲಿ ಸರಿಂತು ಅವ್ನು ಕಚ್ಚಾಡ್ರದು தற்காக்கிறதுல விடுறது அவங்க ஜன்னத்துல தலபாகத்தில் கிட்டுறதுக்கு நான் கேரண்டி ஏற்றிக்கிறேன் காரணம் ஜன்னத்துக்கு தரஜ உண்டு அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா சூரல நஆம்ரே நூற்றி முப்பது ஜன்னாமத் ஆயத்தில் சொன்ன பல வலி குல்லின் வலி குல்லின் தரஜாத்தும் மிம்மா ஆமிலு ಪ್ರತಿ ಆಲ್ಮ ಅರ್ಕುಂ ಹಂಗೆ ಎಂದ್ರೆ ಅಮಲ ಹಾಕಿರಾರ ಅದಕ್ಕೆ ಫಲಮೈತು ಅಂಕು ಚೊಮ್ಮೆ ದರಜೆ ಉಂಡು ಅಲ್ಲಾಹು ಸುಬಾನು ಹೂ ಚಾಲ ನಂಗೆ ಪಡಿಬಾಟಿ ತಂದನ ಅಪ್ಪ റസൂസലാഹു അലിസ്ലം ചുന്നിന്തിരിച്ചുന്നേണ്ടാങ്ക തളഭാഗത്തിലുള്ള അങ്ങ് ജന്നത്തിന് ഭാഗ അങ്കാക അങ്ങ് ഭവന കിട്ടുന്നതിലെ ഗ്യാരണ്ടി കൊടുക്കുന്നത് ഇങ്ങനത്തെ ഈ സ്വഭാവം ബുട്ടവണു കച്ചാടുന്നത് ബുഡ്രവണു അവൻ്റെ പക്കല്ല ഹക്കിന്തും സരിയന്തും அதே போல் ஜென்னாமத்தது ரசூல் சொல்லலாம் சொல்கிற ஜன்னத்தில் மத்திய பாகத்தில் அவங்க பவனை கொடுக்கறதுக்கு நான் கேரண்டி ஈட்டிக்கிறேன் ஆறு கலவுற புட்ரானா அது வருஷமே தமாஷகாய் முசமா மூணாமத்தது ஜன்னத்தில் உன்னதமாய பாகா ஆர்க்கு சொன்னேன்ட்டாங்க அவனுடைய சுபாவத்தை சுதாரணாக்கியும் நல்லாக்கியும் அவங்க ஜன்னத்தில் அத்யுன்னதமாய பாக இட்டிக்கிற அவங்க ಭವನ ಅವಡೇ ಇತಿக்கிறவங்க பவனை கிட்ட சொல்றது சொல்றதுக்கு நான் கேரண்டி இத்திக்கிற சொந்த ரசூல் சல்லாஹ் அலிஸ்லம் சொல்றது இமாம் இப்னு கைம் ரஹிமுல்லா சொல்றேன் കാരണം ഈ മൂന്നിലും ഉന്നതമായ ഭാഗ ഏത് ചെന്നിട്ടെങ്കിൽ ஸ்ரேஷ்டமாய் அவங்க சுப்பீரியராய ஜாகியில் அவங்க கிட்டுறது நல்ல சுபாவம் காரணம் இ நல்ல சுபாவம் சொல்கிறது ഈ ബാക്കി എല്ലാം சொன்ன ஜெண்டு காரியம் കാര്യം அவன்டே അവൻ്റെ புடுறதும் அதே അതേപോലെ தமாஷுக்கு പോലും கலவு சொல்லாண்டிக்கிறதும் இது இதெல்லாம் நல்ல சுபாவத்தில் மண்டை காரியை திக்கிற சொல்றது அது கொண்டு கை திக்கிற எந்த ரச்சந்தாங்க இங்கே உன்னதமாய தரஜ அவனுக்கு ஜன்னத்தில் கிட்டுறது அவங்க பவனா கிட்டுறது ரசூ சொல்லாஹு அறிவு செல்லம் படிபாட்டி தந்தது அப்போ எந்திரிச்சு வந்தேன் அல்லாஹ் ரெடிமேமான அவன் நல்ல சுபாவத்து மூலக்க ஜன்னத்தில் உன்னதமாய தரஜ அவங்க கிட்டுறது சொல்றது ஹதீத்தில் நனக்கு மனசிலாகும் அதே போல் ஒரு முஸ்லீம் அவன் எல்லாத்து ஆல்மா ரொட்டிக்கும் அவன் இந்தாக்குன்னு சொல்லுற அவன் அஹ்லாக் அவன் மெயின்டைன் ஆக்கும் நல்ல ரூபத்தில் ஆல்மா ரொட்டிக்க தாமுல் ஆக்கும்னு சொல்கிறது அவன் உமா அப்பா ரொட்டிங்க அவன் ஃபேமிலி அவன் பெஞ்சாய் மக்கள்கிட்ட அவன் குடும்பத்தை ஆல்மா ரொட்டிக்க அவன் நிறைக்கார எல்லா முஸ்லீம் பாக்கியில் முஸ்லீம்மா ரொட்டிக்கும் எவ்வளோ குஃபாராய காஃபிராய ஆல்மாரட்டு போலும் நாங்கள் சுபாவத்தை நல்ல ரூபத்தில் நாங்கள் பெருமாறணும் சொல்கிறது அல்லாஹூ சுபானு தாயில் ഞങ്ങൾക്ക് കാട്ടി തന്നത് പടിപാട്ടി തന്നത് എത്തിക്കറും എവിടെ തോൽച്ചു അള്ളാഹു സുഹാനു താല സൂറ അൽ മുംതഹനത്തെ എട്ടാമത്തെ ആയത്തിൽ അള്ളാഹു ചൊല്ലു لا ينهاكم الله عن الذين لم يقاتلوكم في الدين ولم يخرجوكم من دياركم أن تبروهم وتقسطوا إليهم إن الله يحب المقسطين الله سبحانه وتعالى ചൊല്ലത് അള്ളാഹു നിങ്ങളെ തടയില്ല ആരെ തൊട്ടതും നിങ്ങളുടെ ദീന്റെ കാര്യത്തിലും യുദ്ധാക്കാത്തങ്ങളും അതേപോലെ നിങ്ങളെ ഔത്തരെ പർത്തിടാത്തങ്ങളെ എന്തിരെ അള്ളാഹു തടയില്ല അങ്ക് നിങ്ങൾ നല്ലതാക്കുന്നതും അതേപോലെ അങ്ങോട്ടേക്ക് ന്യായ പാലന ആക്കുന്നത് അള്ളാഹു നിങ്ങളെ തടയില്ല கண்டிதமைத்து அல்லாஹு சுபஹானு தால நியாய பாலிக்கிற ஆள்மார் அல்லாஹு இஷ்டப்படுறா சொல்றது அப்போ இது எந்திர ಅಲ್ಲಾಹು ಸುಬಹಾನು ತಾಲ ನಂಗೆ ಪಡಿಬಾಟಿಯಾಗ ರಸೂಲ್ ಸಲ್ಲಾ ಇಸ್ಲಮ್ ಕಾಟಿ ತಂದದ ಮೈಟಿಕರು ಎವ್ರು ತೋಲ್ಚುಂದಂತೆ ಕುಫಾರಾಯ ಆಲ್ಮಾರೊಟ್ಟಿಗೆ ರಸೂಲ್ರೆ ಮುಆಮಲ ರಸೂಲ್ರೆ ಡೀಲಿಂಗ್ಸ್ ರಸೂಲ್ರೆ ವರ್ತನೆ ರಸೂಲ್ರೆ ವ್ಯವಹಾರ റസൂൽ എങ്ങനെ അങ്ങൾട്ടിക്ക് സ്വഭാവ പെരുമാറി ചൊന്നട്ടാങ്ക അത് നല്ല രൂപത്തിൽ എവിടുത്തോച്ചെന്ന് അങ്ങ് ചൊന്ന താൽമാർക്ക് ഹിദായത്ത് ഇസ്ലാം റെടക്ക് ബറോക്കു അത് ഒരു കാരണമായി ചിന്ത് എവിടുത്തോച്ചെന്നട്ടാങ്ക ചില ആൾമാർ റസൂളുടെ ഒറ്റയ്ക്ക് ചൊന്ന ദേഷ്യന്ന ആൾമാർ അതിൽ ആ സ്വഭാവത്തെ നോക്കിയിട്ട് അത്യുന്നതമായ റസൂളുടെ ക്യാരക്ടറെ നോക്കിയിട്ട് അങ്ങ എവിടുത്തോച്ചിന് റസൂളുടെ ദുനിയാവിൽ വെച്ച് യാറെ ഹേറ്റാക്കിഴിന്നങ്ങ അങ്ങ റസൂളുടെ തൻ്റെ ജീമ തൻ്റെ യാർ ഇഷ്ടപ്പെടുക്കു അങ്ങ് അത് കാരണമായിട്ട് അള്ളാഹു അനുമതി പ്രകാരം അപ്പോൾ എന്തിനു ചെന്നാൻ റസൂളുടെ സ്വഭാവം അങ്ങനെ അള്ളാഹു സുബാനഹു ചാല சூரா ஆலி இம்ரான்டே நூற்றி ஐம்பத்தொலிமாமத்து ஆயத்தில் அல்லாஹு சொன்ன பல فبما رحمة من الله لنت لهم ولو كنت فظا غليظ القلب لانفضوا من حولك فبما رحمة من الله لنت لهم الله رحمة കൊണ്ടുത്തും നിങ്ങൾട്ടിക്ക് എന്തായിരാറ് സൗമ്യത്തിൽ നിങ്ങൾ ഉള്ളാറ് വർത്തനാക്കിറാറ് വർഷമേ നിങ്ങൾ കഠോരമായിട്ടും അതേപോലെ കഠിനമായിട്ടും ബായി ജോറും ಬಾಯಿ ബെടുക്കായ സ്വഭാവത്താലായി തിന്നാൻ ടാങ്ക് അല്ലെങ്കിൽ കഠോരമായ ഹൃദയത്താൽമാർ ടാങ്ക് ആൽമാർ നിങ്ങളെ ചുറ്റും നീണ്ടു നിണ്ടുത്തുന്ന ദൂരെ പോവാത്താരും ചൊന്തു അള്ളാഹു സുബാനുഹു ചാല ഇതിനെ വിഷയത്തിൽ ചൊല്ല റസൂളുടെ സ്വഭാവം അത്ര നല്ല രൂപത്തിൽ സൗമ്യത്തിൽ നല്ല ക്യാരക്ടറെ ഐറ്റിന്ത് ചൊല്ലത് ഈ എല്ലാ ആയത്തിൽ നിങ്ങൾക്ക് മനസ്സിലാക്കുക അള്ളാഹു റെഡിമാർ அப்போ இடைட்டிக்கிற நாங்கள் தீனில் நாங்களே சுபாவம் நாங்கள் நிலை நிப்பாட்டணும்னு சொல்கிறது அதே போல் நாங்கள் தீண்டே ஒரு பாகை டிக்கிற சொல்கிறது நாங்கள் மனசிலாக்கணும் தீனில் கட்டி நின்றேன் தாங்கி நோக்குறோம் மகானாய ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லா சொல்கிறேன் யூஜதுல் முஸ்லிமூன் அல் முத்தமஸ்ஸிகூன பில் இஸ்லாம் ஃபி பிலாதில் குஃப்ரி லஹும் லஹும் லஹும் السعادة كلما كانوا أتم تمسكا بالإسلام فإن دخل عليهم شر كان بذنوبهم ఎవరు తోల్చుందంటే ముస్లిమ్స్ మారినాక కాను కిట్రు ఆరు అల్ ముతమస్సికూన బిల్ ఇస్లాం దీని గట్టి నిండంగా ఫీ బిలాదిల్ కుఫర్ ఎవడ నాన్ ముస్లిం కంట్రీస్ కుఫార్ మార రాయతులు దీనిల్ గట్టి నింద ముస్లిం మారినాక కాను కిట్రు ఎందరు చొందంటే లహుము సాద అంకు కొసీలు అయితిక్కురు అంకు నల్ల அங்கே கொசியில் அங்கே ஜீவன் நடத்துறது நாங்கள் காணும் கேட்டுரு எப்பா முஸ்லிம்மார் ஷேகுல் இஸ்லாம் இப்படி தேமி ரஹ்மவா சொல்கிறேன் எப்போ முஸ்லிம்மார் பரிபூர்ணம் வைத்து தீண்டே கட்டி நிற்கிறானா அப்பா அங்கு தீண்டே ಅಂಕು ಆ ರಾಯತಲ್ ಅಂಕು ಸಮಾಧಾನ ಕೊಸಿಲು ಅಂಕು எனி வருஷம் ವರ್ಷಮ ஃபைல் ಫೈನ್ ದಖಲ ಅಲೈಹಿಂ ಶರ್ರುನ್ நீ ಎನಿ இந்த ಎಂದೆಂಗ್ ಬಂಡಂಟೆಂಗ್ ಅಂಕು ಶರ್ರ್ ಬಾದಿಕ್ಕರಿಂಟೆಂಗ್ ಕಾನ ಬಿದುನೂಬಿಹಿಂ ಅಂಗನೆ ದೋಷ ಗೊಂಡು ಕೈತಿಕ್ಕರು يورتوجني حتى إن المشركين وأهل الكتاب إذا رأوا المسلم القائم بالإسلام عظموه وأكرموه ఎవరు తోల్చిందంటే ఆయన ముష్రిక్ మారం యహూది నస్రాని మారం వరుసమే ముస్లిం రే ఎంగంత ముస్లిం அல்காஇம் நல நிற்கிறோம் பில் இஸ்லாம் தீனில் நல நிற்கிறோம் திருடமைத்து திருடச்சித்தமாயிட்டு கட்டி ஆயிட்டு தீண்ட பாலனை ஆக்கிறார் முஸ்லீம் கண்டாண்டாங்க அங்கே இருந்தாக்குறாரு ஆப்தாமூ ஹூ ஆக்குறமூ ஹூ அங்கே அவங்க ஆதரிக்கிறார் ரெஸ்பெக்ட் ஆக்குறாரு மாத்திரம் இல்லை பாக்கி இருந்தாங்க ஆக்கே தப்புக்காங்க உண்டே அங்கே விட்டு விடுறாரு ಇಸ್ಲಾಂಗೆ ಎದುರೈತಿಲ್ಲೇ അതായത് സരിയില്ലാത്ത ആക്ഷേപർഹമായ പ്രവൃത്തി ബാരങ്ങ് ആക്കിയെങ്കും ഇസ്ലാമിൻ്റെ പേരിൽ உணர்வு தீனிந்த முஸ்லீம் நாங்கள் கண்டேன்ட்டாங்க அங்கே உண்டை ரெஸ்பெக்ட் ஆக்குறாரு சொல்கிறது இது அல்லாஹூரை வெளியே ஒரு அனுகிரகிட்டிருக்கிற சகோதரமாரே அல்லாஹூர் அடிமைமாரே முஸ்லிமார சுபாவா முஸ்லிமார் தீனில் கட்டி நிற்கிறது தீனில் எல்லாத்திலும் விஸ்வாசத்திலும் அகீதத்திலும் அவன் அமலிலும் அஹ்லாக்கிலும் அவன் இஸ்லாமிய தீன ரசோல்ற மார்கதர்ஷன ரசோல்ற கைடன்ஸு ಅದವನ ஜீவனத்தில் ரிஃப்ளெக்ட் ಆಗணும்னு சொல்கிறது இதில் நமக்கு மனசிலாகும் அல்லாஹுடைய அடிமைமான ரசூலுல்லாஹி சல்லாஹு அலி வசல்லம் ಈಡೇಟಿಕರು ಚುಂದರೆ ಯಾರ ಜನ್ನತ್ಗೆ ಎಂಟ್ರ ಆಗೋಕುಲ್ಲ ಕಾರಣ ಸಮ್ಮೆತ ಆಲ್ಮಾರು ಏದು ಚೊಂದ ಟೈಮ್ ಅಲ್ಲಾಹುರ தக்குவாம் நல்ல சுபாவம் தக்குவ சொல்கிறது அது அவண்டும் அல்லாஹுர மத்தியத்திலே சம்பந்தத்தை சுதாரணாக்கர் நல்ல சுபாவம் மனுஷமாரிடையில் சம்பந்தத்தை அவனும் ബാക്കി മനുഷ്യന്മാരുടെ ഇടയിൽ സംബന്ധത്തെ സുധാരണയാക്കി ചൊല്ലത് ഈ ഒരു നല്ല സ്വഭാവത്തിനാൽ நிற்கும் நாங்கள் ஒவ்வொருத்தரும் பிரயத்னம் ஆக்கணும்னு சொல்கிறது ஒரு முஸ்லீம்ற அஹ்லா அவன ஜீவனத்தில் அது ಪ್ರತಿಬಿಂಬವನ್ನು சொல்கிறது நாங்கள் ಭಾರಿ ಗಮನ ಕೊಡ್ತದ ಗಂಭೀರಮೈತು ಆಲೋಚನೆ ಹಾಕಿರೋದು ನಂಗೆ ಜೀವನದಲ್ಲಿ ಕೊಂಬಕು ಕೊಂಬರೋಕು ಪ್ರಯತ್ನ ಹಾಕಿರೋದು ಈ ರಮಬಾನ್ ಅದಕ್ಕೊಳ್ಳೆ ಸದವಕಾಶ ஒரு நல்ல ಅವಕಾಶ ಇಟ್ಟಿಕ್ಕರು ಅದರ நல்ல ಸದ್ಬಳಕೆ ಹಾಕೋಕು ನಂಗೆಲ್ಲಾರು ಪ್ರಯತ್ನ ಹಾಕೋನು ಅಲ್ಲಾಹು ಸುಬಹಾನು ತಾಳ ಅದಕ್ಕೆ ಅದಕ್ಕೆ ಅಲ್ಲಾಹು ತೌಫೀಕ್ ತಟ್ಟು ಆಗಂತ ஒரு ಪ್ರವೃತ್ತಿಗೆ நல்ல ஒரு ಸ್ವಭಾವ الله عز وجل അള്ളാഹു അജ്ജവജൽ ഞങ്ങൾക്ക് الله അള്ളാഹു അനുഗ്രഹിക്കട്ടെ ആമീൻ والله أعلم وصلى الله وسلم على نبينا محمد وعلى آله وصحبه وسلم والحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله وبركاته